الله عليه وسلم يقول إنما الأعمال بالنيات صدق رسول الله صلى الله عليه وسلم எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகும் அல்ஹம்துலில்லா சலாத்தும் சலாமும் முஹம்மது முஸ்தபா அஹ்மது முஜ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரை பின்பற்றி உத்தம சஹாபாக்கள் குடும்பத்தார்கள் தியானம் வரை வரக்கூடிய அல்லாவுடைய நல்லடியார்கள் அனைவரும் மீதும் என்றென்றும் உண்டாதா ஜுமாவுடைய கடமையை நிறைவேற்ற அல்லாஹுடைய நீங்கள் தோடு அமர்ந்து இருக்கக்கூடிய அல்லாஹுடைய நல்லடியார்களே அன்பின் பெரியவர்களே இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹுவை எல்லா சந்தர்ப்பத்திலையும் எல்லா நிலைமைகளையும் பயந்து நடந்து கொள்ளுமாறு ஒசியத்தும் நசீகத்தும் செய்து கொள்கின்றேன் கனிமானவர்களே ஒரு சிறப்பான ஒரு மாதத்தை அந்த மாதம் அரபாவுடைய நோன்பை நோற்று துல்ஹிஜாவுடைய பெருநாளை கொண்டாடி புதுஹையாவுடைய கடமையையும் நிறைவேற்றிவிட்டு இன்றைய அபுசுபாவை அமர்ந்திருக்கிறோம் அல்லாஹு தாலா நாம் எந்த என்ன எந்தெந்த அமல்களை இந்த சிறப்பான நாட்களில் செய்தோமோ அந்த அமல்களை எல்லாம் ஏற்றுக்கொள்வானா இப்ராஹிம் அலி இஸ்லாத் வசலாம் அவருடைய முயற்சியை எல்லாம் எப்படி ஏற்றுக்கொண்டானோ அதே போன்று நாம் செய்த சின்ன சின்ன குறையுள்ள பலவீனமான அமல்களையும் எல்லாம் ஏற்றுக்கொண்டாடுவானாக கனிமானவர்களே இந்த குபாவின் ஒரு முக்கியமான ஒரு பக்தியாக நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய குடும்ப வாழ்க்கை நஜுனா இப்ராஹிம் அலி இஸ்லாத்து வசலாம் மஹாஜர் அலி இஸ்லாத்து வசலாம் இஸ்மாயில் அலி இஸ்லாத்து வசலாம் அவர்களை பற்றி பல பல கடவை துல்ஹிஜாவில் பேசியிருக்கிறோம் குர்பானியை பேசினோம் திரு தியாகத்தை பேசினோம் அவருடைய வாழ்க்கையிலிருந்து நானும் நீங்களும் எடுக்க இன்னொரு அழகான ஒரு படிப்பினை தான் ஒரு சந்தோஷமான மனநிறைவான நிம்மதியான ஒரு குடும்ப வாழ்க்கையை நானும் நீங்களும் எப்படி பாடமாக எடுத்துக்கொள்ளும் பல சோதனைகள் வந்த பொழுதும் பல நிலைமைகள் வந்த பொழுதும் குடும்பமாக அந்த விடயங்களை எதிர்நோக்கி அவை அவைகளில் எப்படி வெற்றி கொண்டு ஒரு குடும்பமாக சந்தோஷமாக வாழ்ந்தார்கள் அந்த வாழ்க்கையை நாம் எப்படி ஆக்கிக் கொள்ளலாம் என்றுதான் இந்த குப்பாவுடைய தலைப்பாக எடுத்திருக்கிறேன் அன்பானவர்களே எல்லோரும் திருமணம் முடித்தவர்கள் முடிக்க இருக்கிறவர்கள் திருமணம் முடித்து கொடுத்தவர்கள் எல்லோருக்கும் ஆசை திருமணம் முடித்தவர்கள் ஒரு சந்தோஷமான ஒரு மன நிறைவான மகிழ் ஒரு மகிழ்ச்சிகரமான குடும்ப வாழ்க்கையை வாழ வேண்டும் தான் எல்லோருடைய ஆசை திருமணம் முடித்து கொடுத்திருக்கக்கூடிய பெற்றோர்கள் மகனை கொடுத்தவர்கள் மகளை கொடுத்தவர்கள் பெரும் அவாவோடு ஆசையோடு சந்தோஷமாக நீண்ட காலங்கள் சந்தோஷமாக வாழ வேண்டும் இவர்களின் மூலம் நல்ல சந்ததிகள் பிறந்து தியாமம் வரைக்கும் நல்ல சந்ததிகள் உருவாக வேண்டும் என்ற உயரிய நல்ல நோக்கத்தில் திருமணமும் செய்து வைக்கிறார்கள் அதனால்தான் ஏதோ துப்பாக்கியமான ஒரு நிலைமை விரும்பியோ விரும்பாமலோ சில பயணங்கள் மனம் நிறைவாக சந்தோஷமாக வாழ வேண்டிய குடும்பத்துடைய பயணங்கள் சில காலங்களில் தெரிந்து விடுகிறது விசாரித்து பார்த்தால் கேட்டு பார்த்தால் சின்ன சின்ன காரணங்கள் உலகளாவிய மட்டத்தில் சின்ன சின்ன காரணங்கள் அண்டர்ஸ்டாண்டிங் உள்ள பிரச்சனை புரிதலில் உள்ள பிரச்சனை பொருட்களில் உள்ள பிரச்சனை கொடுக்கல் வாங்கலில் உள்ள பிரச்சனை சமையலில் உள்ள பிரச்சனை உம்மா வாப்பாவோடு உள்ள பிரச்சனை மாமா மாமியுடைய உள்ள பிரச்சனை அயலவர்களோடு உள்ள பிரச்சனை அலங்காரத்துடைய பிரச்சனை இப்படி என்று சின்ன சின்ன காரணங்களை வீட்டி வாழ வேண்டிய சந்தோஷமாக குதூகலமாக இருக்க வேண்டிய எத்தனையோ குடும்பங்களில் சந்தோஷத்தை இழந்து மகிழ்ச்சியை இழந்து இரண்டு பிரிவுகளாக பிரிந்து குழந்தை ஒரு பக்கம் மனைவி ஒரு பக்கம் கணவன் ஒரு பக்கமாக ஒரு கஷ்டமான நிலைமையில் வாழ்கிறார்கள் அன்பானவர்களே அல்லா அப்படியான ஒரு நிலைமைக்கு குடும்ப வாழ்க்கையை எனக்கும் உங்களுக்கும் தரவில்லை குடும்பத்தை குடும்ப வாழ்க்கையை அல்லா சென்று சொல்கிறான் நான் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் மவத்தத்தையும் அன்பையும் பண்பையும் இணைப்பையும் பாசத்தையும் நான் ஆக்கி வச்சிருக்கிறேன் என்றெல்லாம் அல்லா சொல்லியிருக்கிறார் அதனால் அன்பானவர்களே செல்லலாம் அணை ஒரு செல்லமோட வாழ்க்கையை படித்த நம்முடைய உளமாக்கள் சந்தோஷமான மன நிறைவான வாழ்வுக்கு பத்து அம்சங்களை சொல்லி தருகிறார்கள் அல்லா அவைகளை என்னுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய வாழ்க்கையிலும் எடுத்து நடப்பது தோப்பி செய்வானா அன்பானவர்களே மனிதன் என்பவன் இரத்தம் கதை மாமிசம் எலும்புகளோடு எப்படி வடிக்கப்பட்டிருக்கிறானோ அதே போன்று மனிதன் ஆசைகளோடும் உணர்வுகளோடும் விருப்பங்களோடும் படைக்கப்பட்டிருக்கிறார் ஒரு மனிதனுக்கு ஒரு ஆசை இருக்குது உணர்வு இருக்குது விருப்பம் இருக்குது திருமணம் முடித்திருக்கக்கூடிய மனைவிக்கு ஒரு விதமான ஆசை உணர்வுகள் விருப்பங்கள் இருக்கிறது கணவனுக்கும் ஒரு வித்தியாசமான உணர்வுகளும் விருப்பங்களும் இருக்கிறது உள்ளங்கள் வித்தியாசமான இரண்டு உள்ளங்களை சேர்த்து திருமணம் முடித்து கொடுத்து அதன் திருமணம் நறுமணமாக ஆக வேண்டும் என்பதுதான் அல்லாஹுடைய ரசூலுடைய எதிர்பார்ப்பு சல்லாஹ் வளைவு செல்லம் இதை அழகாக வாழ்ந்து காட்டினார்கள் ஒரு அழகான ரோல் மாடல் அன்பானவர்களே வீட்டில கேட்பதை சிலரை போய் சொல்லிக் கொடுங்கள் நம்முடைய வாழ்க்கையுடைய ரோல் மாடல் சீரியல்களோ அல்லது ஏனைய படங்களோ அல்லது ஏனைய கதைகளோ ஏனைய கதாபாத்திரங்களோ கிடையாது நம்முடைய ரோல் மாடல் நபியுனா புதுவதுனா சல்லாஹூ அலை செல்லும் சுருக்கமான நேரத்தில் முடியுமான வரைக்கும் செல்லலாம் வடிவு செல்லமுடைய மன நிறைவான மகிழ்ச்சிகரமான சந்தோஷமான குடும்ப வாழ்க்கை இப்படி அமைந்தது என்பதை ஒரு சில சம்பவங்களோடு நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் அன்பானவர்கள் உடமாக்கள் சொல்கிறார்கள் செல்லல்லா ஒருவருத்தனோட வாழ்க்கையில சிறப்பான பத்து விஷயங்கள் அதை அதில் ஒன்று பிரதானமான ஒன்று இருந்தது செல்லல்லாஹ் அறிவு செல்லம் தன்னுடைய மனைவிமார்களை உள்ளத்தால் நேசிப்பார்கள் அல் ஹுப்பு இல்லா அல் ஹுப்பு இல்லா இந்த மனைவி சமமாக செல்லும் துணைவியாக சுருக்கக்கூடிய ஒரு துணைவியாக எடுத்துக் கொண்டார்களோ அவர்களை மனமாற உளமாற நேசிப்பார் அதுல நிபா கிடையாது அதில் ஒஞ்சகத்தனம் கிடையாது அதில் துனியாவுடைய எந்த விதமான லாபமும் கிடையாது அழகுக்காக பொருளுக்காக குடும்பத்துடைய பின்னணிக்காக அவரை ஏதும் அடைந்து கொள்வதற்காக குடும்பத்திலிருந்து ஏதும் அடைந்து கொள்வதற்கு இல்லாமல் சல்லாஹு செல்லம் மனமாற தன்னுடைய மனைவிமார்களை உள்ளத்தால் நேசித்திருக்கிறார்கள் நான் உங்களோட நேசமாக இருக்கிறேன் என்று மனைவிக்கு சொல்வார்கள் அதை மக்களுக்கு பப்ளிக்காக சதையில் சொல்லி காட்டுவார்கள் எங்களுக்கெல்லாம் சிலர் வெக்கம் வரலாம் நான் மனைவியோட நேசமாக இருக்கிறேன் என்று காட்டுவதை வெட்கப்படுகிறோம் பிள்ளைகள் பார்த்துடக்கூடாது மாமா மாமி பார்த்துடக்கூடாது யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாது ரகசியமாக பேரை பார்க்கிறோம் சொல்கிறார்கள் எனக்கு பெண்களும் என்னுடைய மனைவிகளும் எனக்கு மனமும் ரொம்பவே விருப்பமானவைகள் நான் மனைவியோட ரொம்ப நெருக்கமானவா விருப்பமாக இருக்கிறேன் அதை போன்று எனக்கு மனமும் ரொம்ப விருப்பமானது ஆனால் அந்த விருப்பத்தை விட நான் என்னுடைய தொழுகையை என்னுடைய விருப்பமானதாகவும் கண் குளிர்ச்சியானதாகவும் ஆக்கிக் கொண்டிருக்கிறேன் மனைமான் விட்டுட்டு போற இந்த மனைமான் ரொம்ப விருப்பமானவர்கள் ஆனால் அல்லாவை அடைவதற்கு நான் பொழுதையை என்னுடைய கண் குளிர்ச்சியாக ஆக்கியிருக்கிறேன் அன்பானவர்களே செல்லவாக அனைவர் செல்லும் மனைமார்கள் விருப்பத்தை தெளிவுபடுத்த விளங்கப்படுத்துவதற்கு வெளிக்காட்டுவதற்கு நிறைய விஷயங்கள் வாழ்க்கையில் செய்திருக்க நான் உங்களோட நேசமாக இருக்கிறேன் என்பதை வெளிக்காட்டுவதற்கு நிறைய விஷயங்கள் செஞ்சிருக்கிறாங்க பேரை அழகான பேரை சொல்லி கூப்பிடுவாங்க ஆயிஷா என்ற பேரை சொல்லி செல்லவாருக்கு மனைவி மரத்தை பேரை சொல்லி கூப்பிடுவாங்க பெயரை சுருக்கி கூப்பிடுவார்கள் அரபியில் ஒரு பெயரை சுருக்கி கூப்பிடுவதை அல அன்பை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு பெயர் ஆயிஷாவுடைய பெயரை ஆயிஷ் என்று கூப்பிடுவார்கள் இன்னும் சில இது போன்ற வார்த்தைகளை சொல்லி அழைத்திருக்கிறார்கள் மனைவி பெயரை கொண்டு அழைக்கப்பட்டால் அவள் விரும்புவாளோ அப்படியான அழகான பெயர்களை சொல்லி அழைப்பது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஒரு அழகான ஒரு வழிமுறையாக இருக்கிறது இது கொஞ்சம் கேளுங்க பாருங்களே சிலர்கள் நாங்கள் யோசிக்கலாம் இப்படி எல்லாம் நாங்கள் மனைவிக்கு ட்ரீட் பண்ணினால் மனைவி தலைக்கு மேல வந்துடுவாவோ எங்களை விட முன்னுக்கு வந்துடுவாவோ என்றெல்லாம் யோசிக்கலாம் செல்லல்லாம் மணி வருஷம் சபையில் இருக்கிறாங்க அம்ருபுலாம் ரவி அல்லா வந்து சபைக்கு வராங்க வந்து கேட்கறாங்க யார் சூழ்நிலா மண் அஹப்புன்னா இல்லை யாருக்கு உங்களுக்கு மனிதர்களிலேயே ரொம்ப விருப்பமானவர் யார் யார சொல்லலாம் எங்களுக்கு சொல்லுங்கள் என்று அன்பு அவர்கள் பொதுவான ஒரு சதையில வந்து கேள்வியை கேட்கிறார் சல்லல்லாஹ் அலி வசலம் சொன்னாங்க ஆயிஷா சொன்னாங்க என்னுடைய மனைவி ஆயிஷா தான் எனக்கு மனிதர்களிலேயே ரொம்ப பிரியமானவர் அன்பு கேட்டது மனைவியை பற்றி இல்ல மனிதர்களில் யார் மனைவியை பொதுவாக மனிதர்களை அப்படின்னா கேட்கும் அபூஹா அவர்கள் எனக்கு ரொம்ப பிரியமானவர்கள் சொன்னாங்க சபையில் தன்னுடைய மனைவியுடைய அன்பை சகாபாக்களுக்கு வெளிப்படுத்தினார்கள் நான் என்னுடைய மனைவியோடு ரொம்ப நெருக்க விருப்பமானவர் அதிலும் என்னுடைய மனைவி ஆயிஷா ரவி எல்லாம் அவங்களோட ரொம்பவே விருப்பம் அன்பானவர்களே மனைவியோடு விருப்பமாக நடந்து கொள்வது செல்லலாம் வழிவு செல்லும் மனைவி பானம் அருந்தினால் சாப்பிட்டால் கேட்டால எந்த பக்கத்தால குடிச்சீங்க சொல்லுங்க அந்த பக்கத்தால நானும் குடிக்கிறேன் மனைவியை மகிழ்விக்க மகிழ்ச்சி தன்னுடைய அன்பை வெளிக்காட்டுவதற்கு செல்லவாக வலிச்சல் நிறைய விடயங்களை செய்திருக்கிறார் ரெண்டு செல்லவாக செல்லும் அவங்களுக்கு உரித்தான இன்னொரு அழகான ஒரு பண்பு தான் மிருதுவாக நடந்து கொள்வார்கள் மனதன்தானே உணர்வு இருக்குது கோபம் வரும் ஆசைகள் வரும் பல நிலைமைகள் வரும் எந்த நிலைமையிலும் செல்லவாக அறிவு செல்லும் மனைவியோட ரொம்ப நளினமாக ரொம்ப மிருதுவாக செல்லவாக அறிவு செல்லும் நடந்து கொள்வார்கள் யாருடைய குடும்ப வாழ்க்கையில் நளினம் மிருது இருக்கிறோ அது தீனத்துள் புயூர் அது வீட்டுடைய ஒரு அலங்காரம் இந்த வீட்டில் சத்தமும் கூச்சல்களும் ஏற்றுக்களும் அதிகமாக இருக்குமோ அந்த வீட்டுடைய அலங்காரம் இல்லாமல் போயிடும் வீட்டுடைய அலங்காரம் அமைஞ்சி யாரும் நினைச்சிடக்கூடாது மனைவிக்கு எல்லாம் கொஞ்சம் சத்தம் போட்டு கூடுதலாக தட்டி போட்டால் அவ கேட்டுக்கொண்டால் அதுதான் வீர வீரத்தனம் கெட்டித்தனம் என்று யாரும் நினைச்சிடக்கூடாது அது கோரித்தனம் அவள் பலகீனமானவள் அவருக்கு இயற்கையிலே பல பலகீனங்களோடு படைக்கப்பட்டு அமானிதமாக தரப்பட்டிருக்கிறாள் அந்த சத்தம் போட்டு நான் தெரியும் என்று காட்டுவதில் வீட்டில் அழகு கிடையாது வீட்டுடைய அழகு மிருதுவான நளினமான தன்மையில் இருக்கிறது ஆச்சாரம் சொல்றாங்க செல்லல்லாம் நம்ம அவங்கள்ட்ட மனைவிமார் நாங்களும் இருந்தோம் வீட்டுல வேலை செய்யக்கூடிய ஊழியர்களும் பணியாளர்களும் இருந்தாங்க சல்லல்லாஹ் அலைவ செல்லம் அந்த பணியாளர்கள் யாருக்கும் ஏன் செஞ்சீங்க ஏன் செய்யல சொல்லவும் இல்ல ஏற்றவும் இல்ல அடிக்கவும் பணியாளர்கள் ஒரு விஷயம் செய்யாட்டி மனைவி அவங்க சொல்றாங்க எவ்வளவு மெதுவாக நடந்து கொள்வாண்டா எங்களுக்கு ஒவ்வொரு மாதமும் சில தவிர்க்க முடியாத சில நாட்கள் வரும் அந்த நாட்களில் சல்லல்லாஹ் செல்லம் எங்களுக்கு தூரமாக ஒதுக்கி இருக்க மாட்டாங்க எங்களோடு நெருக்கமாக இருந்து கொள்வார்கள் சல்லல்லாஹ் தலையை எங்களை மடியில வச்சு சல்லல்லாஹ் குரான் ஓதுவார்கள் உங்களுக்கு சில சங்கடமான நிலைமைகள் அந்த நாட்களில் வரும் அந்த நாட்களில் செல்லமாக ஒரு செல்லம் தன்னுடைய தலையை எங்களோட மடியை வைத்து அமைதியாக உட்கார்ந்து குரான் ஓதுவார்கள் எடுக்க மாட்டார்கள் நளினமாக மிருதுவாக நடந்து கொள்வார்கள் அன்பானவர்களே குடும்பத்துடைய அழகு குடும்பத்துடைய ஜீன ஒரு மனிதர் நளினமாக நடந்து கொள்வது இருக்கிறது ஒரு செய்தி குடும்பம் சிறப்பாக மகிழ்வாக குதூகலம் நிறைந்த ஒரு ஜோய்க்குள்ளான ஒரு வாழ்க்கைய வாழ்ந்ததாக இருந்தால் அன்பானவர்களின் ஒரு செய்தி அத்தவாபம் பணிவாக நடந்து கொள்வார்கள் ஊருக்கு உலகத்துக்கு பணிவாக நடக்கிறோம் ஆனால் வீட்டில் பணிவு காட்டுறது கிடையாது ஏன் காட்டணும் அவன் மனைவி எனக்கு சீராக இருக்கிறவன் நான் பெட்ரோல் பண்ணி வாழ்றேன் அல்ல அப்படித்தான் சொல்லி இருக்கிறான் என்றெல்லாம் யோசிக்கிறோம் அன்பானவர்கள் அல்லா போறான் எனக்கு ஒரு உங்களுக்கு ஒரு பெயர் சொல்லியிருக்கிறார் ஆண்கள் பெண்களை கண்ட்ரோல் பண்ணுபவர்கள் கண்ட்ரோல் அந்த அர்த்தம் கிடையாது கவ்வாம் என்றால் நிர்வாகம் செய்பவர்கள் ஒரு பெண் பலகீனமாக இருப்பார் ஒரு பெண்ணுக்கு ஒரு பலகீனம் இருக்கும் ஆனால் பல பலங்கள் இருக்கும் பல பொசிட்டிவ்ஸ் இருக்கும் அவைகளை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அந்த வாழ்க்கையை நிர்வாகம் செய்யக்கூடியவர்கள் ஆண்கள் கணவன்மார் என்று சொல்கிறார் அன்பானவர்களே செல்லல்லாஹே செல்லம் பணிந்து நடந்து கொள்வார்கள் பணிந்து நடப்பது என்பது இழிவான ஒரு கேள்வி கிடையாது நல்லா விழுந்து கொள்ளும் அன்பானவர்களே மனைவிக்கு முன்னால தன்னை தாழ்த்தி தன்னை செகண்டாக ஆகலாம் சில யோசிக்கலாம் மனைவிக்கு முன்னால் எப்படி செகண்ட் ஆகிறது நம்முடைய வாழ்க்கை அந்த வார்த்தையை சொல்லலாம் ஆனால் சல்லல்லா வழி வச்சுக்கவனுக்கு முன்னால அது சவாபம் அது பணி யாருக்கு என்னுடைய நேசம் நிறைந்த பாசம் நிறைந்த என்னுடைய வாழ்க்கையுடைய துணை மனைவிக்கு முன்னால் நான் என்னை பணித்து பணிந்து கொள்கிறேன் என்னை காட்சி கொள்கிறேன் அதனால சில சம்பவங்கள் இருக்கு ரொம்ப ஆச்சரியமாகவே செல்லல்லா வழி செல்லம் ஒரு தடவை பயணம் போனாங்க பயணம் போனாங்க பயணம் செய்து வார வழியில தன்னுடைய மனைவி சபியா ரவி எல்லாம் அழகா அவங்கள வாகனத்துல ஏற்றணும் வாகனம் ஒசரம் ஏற்க முடியாது சகபாக்களும் சூழல் இருக்கிறாங்க சவல்லா என்ன செஞ்சாங்க கீழே உட்கார்ந்து முட்டம் கால குத்தி மனைவி சொன்னாங்க இந்த முட்டம் கால நீங்க ஏறி வாகனத்துல ஏறிக்கொள்ளுங்க மனைவி கொஞ்சம் சங்கடம் இவைகளை மறந்துடக்கூடாது நம்முடைய ஸ்டேட்டஸ் எங்கேயும் இருக்கலாம் நான் ஆயுமாக இருக்கலாம் நான் முக்தியாக இருக்கலாம் நான் ஒரு சிஇஓவாக e இருக்கலாம் நான் பள்ளி தலைவர் ஊர் தலைவராக இருக்கலாம் நான் ஒரு கம்பெனியுடைய டிரெக்டராக இருக்கலாம் உலகத்துடைய அந்தஸ்துகளில் மிகப்பெரிய ஒரு ஆளாக இருக்கலாம் ஆனால் என்னுடைய மனைவிக்கு நான் கணவர் மாற்றிருந்தேன் என்னுடைய பேருக்கு பின்னால் எத்தனை டிகிரி குவாலிபிகேஷன் இருந்தாலும் எம்பி என்று சொல்லலாம் பிஏ e என்று சொல்லலாம் பிஹெச் என்று சொல்லலாம் ப்ரொஃபசர் என்று சொல்லலாம் எவ்வளவு பெரிய மல்டி மில்லியனராக பில்லியனராக இருக்கலாம் ஆனால் மனைவிக்கு முன்னால் கணவர் மாத்திரம்தான் அன்பானவர்களே மனைவிக்கு முன்னால் பணிவாக நடந்து கொள்வது கல்லவாக அழியும் செல்லும் அவர்கள் காட்டி தந்த ஒரு அற்புதமான ஒரு சுண்ணத்தாக இருக்கிறது அன்பானவர்களே வாழ்க்கையில் யாரெல்லாம் மனம் கசந்து கொண்டிருக்கிறோமோ இந்த சல்லல்லா வலிஸ்லாம் வாழ்க்கையுடைய வழிகாட்டலை வாழ்க்கையை எடுத்து பாருங்கள் எங்களோட வாழ்க்கையும் உங்களோட வாழ்க்கையும் புதூகலம் நிறைந்த ஒரு சந்தோஷமான மனநிறைவான வாழ்க்கையாக மாற வேண்டும் சொல்லலா அலிஸ்லாமோட வாழ்க்கையில் இருந்த இன்னொரு நாலாவது அம்சம் தான் அன்பானவர்களே நகைச்சுவையோடு நடந்து கொள்வார்கள் நகைச்சுவையோடு இருப்பார்கள் ஒரு உலகத்திற்குமே பொறுப்பானவர்கள் அங்கால யுத்தம் இங்கால பைக்குல்மால் அங்கால பைக்குல் உலகத்துடைய பொறுப்பையும் சுமந்தவர்கள் முகத்தை கடுமையாக கடுகடுப்பாக வைத்துக் கொண்டு பிரிக்காம நகைச்சுவை ஒன்றும் இல்லாம வீட்டுல ரொம்ப ஒரு வித்தியாசமான நிலைமையில சல்லாஹு அலுவலம் இருந்ததே கிடையாது வீட்டுக்குள்ள வருவாங்க நபியாக உட்டுக்குள்ள வந்தால் நபி அவர்கள் சல்லாஹ் அலுவலம் அவர்கள் கணவனாக மாறிவிடுவார்கள் வீட்டுக்கு வெளியே போன நபி வகையரங்கும் இவரில் அலைக்கலாம் வருவார்கள் பராமல் அரங்கும் அல்லாஹுடைய கலாம் அரங்கும் இவ்வளவு பொறுப்பான சல்லல்லாஹு அலைவசலம் அவர்கள் இவ்வளவு பொறுப்பான நிலைமையில் மலக்குமார்கள் வரக்கூடிய நிலைமையில் அல்லாவுடைய ஒத்தகங்கள் இறங்கக்கூடிய நிலைமையில் இவ்வளவு பொறுப்புகளோடு மனைவி மக்களோடு நகைச்சுவையாக அன்பாக பாசமாக நடந்து கொள்வார்கள் அதாவது ஆயிஷா அனுபவம் சொல்லக்கூடிய இந்த சம்பவம் எனக்கும் உங்களுக்கும் கொஞ்சம் படிப்பனையானது கொஞ்சம் இந்த சம்பவத்தை கேளுங்க சிலவில பல தடவை சம்பவத்தை கேட்டிக்கலாம் வாழ்க்கையில நானும் நீங்களும் அந்த சம்பவத்தை பிராக்டிஸ் பண்ணிருக்க மாட்டோம் அல்லது வாழ்க்கையில அமல் செஞ்சிருக்க மாட்டோம் ஆயிஷா வந்து நாங்க சொல்றாங்க நானும் செல்லல்லாஹ் அறிவு செல்லும் அவங்களும் பயணம் போனும் சகாபாக்களும் எங்களோட பயணத்துல வந்திருந்தாங்க செல்லல்லாஹ் அறிவு செல்லம் சொன்னாங்க வந்து இந்த சகாபாக்கள் சொன்னாங்க சகத்தமும் சகத்தமும் கொஞ்சம் நீங்க எல்லாரும் முன்னால போங்க நீங்க எல்லாரும் முன்னால போங்கன்னு சொன்னாங்க சகாபாக்கள்லாம் எங்களை எல்லாம் கொஞ்சம் விட்டுட்டு முன்னால முன்னேறி போயிட்டாங்க எனக்கு ஒரு பெரிய கப்பு இருந்தது செல்லல்லாக வலியுறுத்தலும் கேட்டாங்க தாரி இப்பதான் ஆயிஷாங்க வாங்க கேட்டாங்க என்ன செய்தி நாங்க ரெண்டு பேரும் ரேஸ் ஓடுவோமா நாங்க ரெண்டு பேரும் ரேஸ் ஓடுவோமான்னு கேட்டாங்க ஆயிஷா சொன்னாங்க யாரும் சூழலாம் நாங்க ரெண்டு ரேஸ் ஓடுவோம் என்று சரின்னு சொன்னோம் ஆயிஷா சொன்னாங்க நானும் செல்லல்லா வலியுறுத்தலும் ரேஸ் ஓடினோம் அந்த ரேஸ்ல நான் ஜெயிச்சு போனேன் ரேஸ் ஓடினோம் அந்த ரேஸ்ல நான் ஜெயிச்சு போட்டேன் இதே மாதிரி இன்னொரு சந்தர்ப்பம் வந்தது செல்லல்லாஹ் அதே மாதிரி சகாபாக்கள் சொன்னாங்க நீங்க எல்லாரும் முன்னேறி போங்க முன்னேறி போனதுக்கு முன்னால போன போறோம் ஆயிஷா கேட்டாங்க ஆயிஷா ரேஸ் ஓடுவோமா நான் ஓம் யாரும் சூழல்தான் சொன்னேன் நாங்க ரெண்டு பேரும் ரேஸ் ஓடினோம் அந்த ரேஸ்ல சல்லல்லாஹ் அலைவசல் ஜெயிச்சாங்க தலதாவிடம் திருப்பி கொண்டே சொன்னால் அந்த மனைவி ஆயிஷா அம்மா ஆயிஷா அந்த ரேஸ்ல நீங்க வச்சிருந்தீங்க இந்த ரேஸ்ல நான் ஜெயிச்சேன் ஆயிஷா சொல்றாங்க முதலாவது ரேஸோட நேரம் நான் கொஞ்சம் மெலிஞ்சிருந்தேன் ரெண்டாவது ரேஸோட நேரம் எனக்கு கொஞ்சம் சதுரம் போட்டிருந்தது செல்லந்தாவோட ஓட முடியாம இருந்தது அதுமாதிரி உலமாக்கள் இந்த இந்த சம்பவத்துக்கு விளக்கம் சொல்கிறார்கள் சல்லல்லா ஓடி நான் மிகப்பெரிய ஒரு ரன்னர் என்று காட்டணும் என்ற தேவை சல்லல்லா அலிஸ்லாம் அவளுக்கு இருக்கவே இல்லை மனைவியோடு நகைச்சுவையாக நடந்து கொள்ளும் மனைவியோடு ஓடணும் அவ வைக்கணும் நான் தூக்கணும் நான் நிற்கணும் அவர் தூக்கணும் என்ற ஒரு நிலைமை வரணும் அது ஒரு குதூகலம் ஒரு சிரிப்பு வரணும் என்பதை நான் எதிர்பார்த்துதான் சல்லல்லா அலிஸ்லாம் இப்படியான நிலைமைகளை செய்திருக்கார்கள் அதான் அன்பானவர்களே வீட்டுக்குள்ள நாங்க வார நேரம் வீட்டுக்குள்ள ஒரு சந்தோஷம் வரணும் பயம் வந்துடக்கூடாது சாமான் எங்க பறக்கும் எங்க வீசிப்படும் எங்க சத்தம் போட்டுப்படும் என்ற பயம் வீட்டுக்குள் இருந்தால் வீட்டுக்குள்ளால குதூகலம் இல்லாமல் போயிடும் வீட்டுக்குள்ள பாப்பா மாறார் கணவன் வருகிறார் என்றால் வெல்கம் பண்ணுவதற்கு வீடு தயாராக இருக்கணும் குறைந்தபட்சம் எல்லாத்தையும் சொல்லாட்டியும் ஒரு சில செய்திகளை வீட்டில் மனைவிகளுக்கு சொல்லிக் கொடுங்கள் கணவன் வீட்டிலிருந்து வெளியே போற நேரம் கணவன் வீட்டிலிருந்து வெளியே போற நேரம் மனைவி கண்ணை அழகாக உடித்து கொண்டே மனைவி கண்ணை அழகாக அலங்கரித்துக் கொண்டே வாசனை பூசிக்கொண்டு வாசல் வரைக்கும் கணவனுக்கு வந்து வலியுறுத்தி துவாவை அந்த துவாவை எடுத்துக்கொண்டு மனைவியை பார்த்து திருத்தி நெற்றியில் முத்தமிட்டு உள்ள இருக்கலாம் குடும்பத்தார் இருக்கலாம் முத்தமிட்டு அழகான ஒரு சென்டிங் ஆஃப் இருக்கணும் வழியனுக்கு இருக்கணும் ஆனால் வீட்டுக்கு வராரா நீங்க சொல்ல வரக்கூடிய நேரத்தை எப்படி அழகான ஒரு வழி அனுப்பல் இருந்ததோ அழகான ஒரு வரவேற்பும் இருக்கணும் வரக்கூடிய நேரம் மனைவி ஒரு ஊத்தூடு போட சமையல பாதிக்கப்படக்கூடிய அந்த ஆடையோட பேர் எனக்கும் மனைவிக்கும் ரெண்டு மூணு உடுப்பு இருக்கலாம் வீட்டில் பாவிக்கிறதுக்கு பழைய உடுப்பு வந்து சில உடுப்பு இருக்கலாம் நான் சில பேரை சொல்ல விருப்பப்படவில்லை அண்ணாவர்களே வீட்டில் மனைவி அழகாக இருக்கணும் பொதுவாக நம்முடைய ஒரு பழக்கமாக நாம் மாற்றிக்கொண்டிருக்கிறோம் மாற்றிக்கொள்வதற்கு ஒரு பணிவான ஒரு வேண்டிக் கொண்டிருக்கிறேன் வீட்டில் மனைவி கணவருக்கு எப்பொழுதும் ஒரு புதுமண பெண்ணாக இருக்கும் வெளிய பயணங்கள் போகக்கூடிய தன்னை அழகாக அலங்கரித்து மினுக்கிக் கொண்டு எல்லாவற்றையும் பூசிக்கொண்டு வெளியே போகிறாள் ஆனால் கணவனுக்கு முன்னால் அன்றாடம் இருக்கக்கூடிய அந்த ஊட்டு உறுப்புகளோடு தான் கணவனுக்கு முன்னால் தோற்றம் பெறுகிறாள் சுண்ணவுக்கு மாற்றம் அன்பானவர்களே சொல்லுங்க அழகா உடுத்திருங்க கணவனுக்கு உடுப்பை அழகை காட்டுங்கள் கணவன் துவாய் செய்வார் நல்லா உடுத்திருக்கிறீங்க அழகாக இருக்கிறீங்க அல்லாவோட அழகுல பறக்க செய்யட்டும் அல்லாவோட ஆயுத்துல பறக்க செய்யட்டும் கணவன் துவாய் செய்வார் அன்பானவரை வரும் பொழுதும் எப்படி எங்களை வழி அனுப்பினாங்களோ அதே மாதிரி வரவேற்கிறதுக்குரிய நிலைமை இருக்கும் யோசிச்சு பாருங்க இப்படியான வீடுகளுடைய நிலைமை எப்படி இருக்கும் போகக்கூடிய நேரமும் துவாவோடு சிரிச்சு கொண்டு போனார் வரக்கூடிய நிலைமையிலும் சிரிச்சு கொண்டு துவாவோட வீட்டுக்குள்ள வருவார் வீட்டுக்குள்ள தொலையும் பொழுது நம்முடைய எல்லா உலகத்துடைய பிரச்சனையும் வெளியே வச்சுட்டு நம்ம சலாமோடு உள்ளுக்கு நுழைஞ்சால் நான் வருகிறேன் அந்த சீட்டானுக்கு இடம் கிடையாது அன்பானவர்களே சல்லாஹ் வலிவு செல்லம் நகைச்சுவையோடு நடந்து நடந்து கொள்வார்கள் சல்லாஹ் வலிவு செல்லம் அவர்கள் இதை வாழ்க்கையில் செய்து காட்டியிருக்கிறார்கள் வாழ்க்கை சிறப்பமாக இருந்தால் வாழ்க்கையும் குதூகலம் நிறைந்த மனநிறைவாக வாழ்க்கையாக இருந்தால் சல்லாஹ் வலிவு செல்வோட வாழ்க்கையில் உள்ள சில விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் வரும் அதில் அஞ்சாவது அன்பானவர்களே நிலைமைகளில் சமாளிப்பார்கள் இவரை எல்லாரும் கவனமாக நிலைமைகளை சமாளித்துக் கொள்வார்கள் அதெல்லாம் நாங்க எல்லோரும் செய்து நினைக்கிறோம் கஷ்டம் கோவத்தோடே இருக்கக்கூடியவர்கள் சத்தம் போட்டு பழகியவர்கள் நிலைமையை சமாளிப்பதற்கு சிரமப்படுவார்கள் செல்லல்லாஹு அழிவு செல்லம் வரக்கூடிய நிலைமைகள் பிரச்சனைகள் முரண்பாடுகள் எல்லாத்தையும் செல்லல்லாஹு அழிவு செல்லம் ஹேண்டில் பண்ணி இருக்கிறாங்க யார பிரச்சனை எல்லாம் நடக்கிறது மனைவியோட அவங்களுக்கும் உணர்வு இருக்குது அவங்களுக்கு ஆசைகள் இருக்குது என்பதை புரிந்து கொண்ட செல்லல்லாஹு அழிவு செல்லம் நிலைமைகளை நடந்து கொள்வார்கள் ஆனால் இந்த செய்திய சல்லல்லாஹலி செல்லம் எவ்வளவு தூரம் தன்னை நடந்து கொள் இப்படிதான் நடந்து கொள்வது தன்னை சமைச்சிருக்கிறார்கள் பேச்சு கிடையாது கேட்கக்கூடிய எனக்கோ கேட்கக்கூடியவங்களுக்கு சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது ஆனால் வலிவு செல்லும் வாழ்க்கையை குடும்ப வாழ்க்கையை புரிந்து இப்படிதான் என்று தன்னை சமைச்சிருக்கிறார்கள் தன்னை மாற்றி இருக்கிறார்கள் ஆட்சிக்கும் இருக்கிறார்கள் நமக்கு குரான் என்று கேட்டால் என்று சொல்லப்பட்டது காரணம் குரானுடைய அத்துணை அழகான பண்புகளும் இருந்தது சொல்றாங்க கொஞ்சம் வீட்டில் செய்தி எடுத்து போங்க சொல்றாங்க ஆயிஷா ரபி அல்லா வன்ஹா சல்லல்லா மொழி செல்லம் கோவப்பட்டாள் என்னோடு ஏதாவது நிலைமைகளை கோவப்பட்டால் என்ன செய்வாங்க தெரியுமா இந்த தோல் பட்டைய ஷோல்டரை கொஞ்சம் கடுமையாக குடிச்சு கொண்டு எனக்கு துவா செய்வாங்க கோவமான நிலைமையில என்ன ஷோல்டரை குடிச்சு கொள்வாங்க ஷோல்டரை குடிச்சு கொண்டு துவா செய்வாங்க அல்லாஹ் மக்துல்லாஹா தம்பாஹா وأذهب غيظ قلبها وأعذها من مضلات الفتن என்ற துவாவை கோபமான நிலைமையில ஆயிஷாவுடைய ஷோல்டரை பிடிச்சு துவா செய்வாங்க என்ன அர்த்தம் ஆயிஷாவுடைய பாவத்தை மன்னிக்கிறியா அல்லா ஆயிஷாவுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த இறுக்கமான நிலைமையை போக்கியா அல்லா ஆயிஷாவுடைய அல்லா எல்லா விதமான பித்தனாக்களில் இருந்து நீ ஆயிஷாவை பாதுகாத்தியா அம்மாண்டு இந்த துவாவும் ஒதுவார்கள் நாங்கள் நல்ல நிலைமை இருந்தாதான் துவா செய்வோம் செல்லம் கடுமையான கோபமான நிலைமையில ஏற்றுக்களையும் பேச்சுக்களையும் குத்திக்காட்டுவதையும் நோகடிப்பதையும் தவிர்த்து கொண்டு மனைவிக்கு துவா செய்வாங்க அன்பானவர்களே இப்படி இன்னும் பல நிலைமைகளை சொல்லவாக செல்லம் ஹேண்டில் பண்ணிருக்கிறாங்க நிலைமைகள் வரும் கூட்டால பிள்ளைகளால குடும்பத்தால மாமா மாமியால உமா அப்பாவால குடும்பம் என்று வாழ நேரம் இப்படி ஏன பலவிதமான சிக்கல்கள் வரும் அன்பானவர்களே இந்த செய்தியை கேளுங்க நிலைமைகளை சொல்லலாசனம் உங்களுக்கு புரியவே ரெண்டாயிரத்தி அந்த புரிஞ்ச நிலைமைகளுக்கு ரெஸ்பான்ஸ் பண்றது பதில் சொல்றது ஒரு தடவை சொல்லலாம் வாராங்க சஃபியா ரவி அல்லாஹ் அவர்கள் அழுது கொண்டிருக்கிறார் ஏன் அன்பான சம்பவம் சிலதாக்கும் சொல்லுவாங்க சிலதாவுக்கு ஒரு மனைவி சஃபியா ரவி அல்லாஹ் வாழ்வா அவர்கள் அழுது கொண்டிருக்கிறார் கேள்வி கேள்வி அழுகிறார் எட்டாம் சிலதாவுக்கு சஃபியா என்ன செய்தி இவ்வளவு கடுமையா கேள்வி கேள்வி அழுகுறீங்க மாற்ற உனக்கு என்ன நடந்துச்சு சொன்னாங்க சஃபியா வந்து அவங்க யார சொல்லலாம் அவனோட மனைவி ஹப்தா எனக்கு ஒரு வார்த்தை சொன்ன அந்த வார்த்தை எனக்கு தாங்க முடியல அதனால எனக்கு மனம் எல்லாம் உடஞ்சி போயிட்டு நான் அழுகுறேன்னு சொன்னாங்க ஏன்னா என்ன சொன்ன ஹஸ்தா சொன்னாங்க இன்னி பிந்து யகூதி நான் ஒரு யகூதி பெண்மணியுடைய மகள் என்று சொன்னான் சலவாசம் யுத்தத்துக்கு போற நேரம் பிடிக்கப்பட்ட ஒரு பெண்மணி தான் சஃபியா ரவியலான சலவாசம் அவளை மணந்து கொண்டார்கள் திருமணம் செய்து கொண்டார்கள் ஒரு யகுதி பரம்பரையில் வந்த அந்த பெண்மணி தான் சபியா ரவி அல்லா அழகா சொன்னாங்க எனக்கு மனம் உடைஞ்சு போச்சு என்னை பார்த்து எகூதியுடைய மகள் என்று சொன்னாங்க மாணவர்களே இந்த ஹர்டான நிலைமையை சல்லல்லாசம் ஹேண்டில் பண்ண முறை இருக்கவே ஆச்சரியமானது சல்லல்லா சில மனைவியை பார்த்து சொன்னாங்க ஒரு ஹப்தா நீங்க எகூதியுடைய மனை மகள் என்று சொல்லியிருக்கலாம் ஆனா நீங்க யார் தெரியுமா ஒரு நபியுடைய மகள் நீங்க யார் தெரியுமா நீங்க நபியுடைய மகள் நீங்க நபியுடைய கீழான் இருக்கக்கூடியவர் உங்களோட சாட்சவும் நபிதான் அது எப்படி நபியுடைய மகன் ஆகலாம் சபியா ரதியுல்லா உன்ஹா அவனுடைய பரம்பரை ஹாரூன் அலி இத்தலாத்து வச்சலாம் அவனோட பரம்பரையில் வரக்கூடியது அவர்கள் பனு இசலர்கள் யகுதியுடைய அந்த வம்சத்தில் வரக்கூடியவர்கள் நபியுடைய மகள் ஹாரூன் அலி இஸ்லாத்து வச்சலாம் அவருடைய சகோதரர் மூசா அவரோட சாச்சா அவரும் ஒரு நபிதான் நீங்கள் நபியுடைய ஒரு சாச்சாவுடைய ஒரு குடும்பத்தில் வந்தவர் இப்ப நீங்க குடும்ப நபியுடைய குடும்பத்தில் வந்தவர் மாத்திரமல்ல இன்னைக்கு தஹ்த நபியின் இப்ப ஒரு இப்படியான இன்னொரு சிறப்பும் என்று மனைவி ஹப்தாவுக்கு சொன்னாங்க இப்படியான அண்ணாம் அவர்களே சொல்வதற்கு நிறைய காரணங்கள் இருக்கிறது நிறைய அம்சங்கள் நிறைய விடயங்கள் சொல்லலாம் ஒரு செல்லம் நிலைமைகள் எப்படி புரிந்து நடந்து அவைகளை ஹேண்டில் பண்ணினார்கள் சமாளித்தார்கள் சுமூகமாக எப்படியான நிலைமைகள் ஏற்படுத்தி வைத்தார்கள் என்று நிறையவே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அன்பானவர்களே கோபம் என்பது லேசானது குடும்பங்களில் நிலைமைகளின் போது ஏசி போடுவது பேசி போடுவது எல்லாம் சாதாரணமானது ஆனால் உள்ளங்கள் நொறுங்கி உடைந்து விட்டால் அவைகளை சேர்த்து வைப்பது சமாளிப்பது சிரமமான ஒரு காரியம் வாழ்க்கையில சீரும் சிறப்புமாக அந்த குடும்ப வாழ்க்கையை அமைப்பதற்கு அமைவாக இருந்தார் பல விடயங்கள் அதில் ஐந்தை சொல்லிருக்கிறேன் ஆறாவது அன்பானவர்களே வீட்டுக்கு நேரம் கொடுப்பாங்க வீட்டோடு இருந்து கொள்வார்கள் அன்பான வாலிபர்களே ரொம்ப பணிவாக கேட்கிறோம் யாரெல்லாம் திருமணம் முடித்திருக்கிறோமோ உங்களோட நேரம் மனைவிக்கு மட்டும்தான் கூட்டாளியோடு சேர்ந்து கொண்டு இரவு காலங்களில் அங்கங்கே சுற்றிட்டு இருந்து கொண்டு அங்கங்கே இருந்து சாப்பிட்டு கொண்டு இரவு ரெண்டு மூணு மணிக்கு வந்து தன்னுடைய தேவையை பூர்த்தி செய்து கொண்டு யாரெல்லாம் இருக்கிறார்களோ அப்படியான வாலிபர்கள் ரொம்ப பணிவாக சொல்கிறேன் மனைவி அம்மா அவர்கள் சமாளிதமாக தந்திருக்கிறார் அது உங்களுக்குரிய நேரம் அது சோசியல் மீடியாவுக்குரிய நேரமோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்குரிய நேரமோ கிடையாது அதீஸ் எங்கேயும் கிடையாது சொல்லலாம் இருக்கிற இந்திய இரவுல எங்க இருந்தாங்க அங்க இருந்தாங்க யுத்தத்தை தவிர மற்ற எல்லா இடவுகளும் மனைவியுடைய வீட்டில் மனைவியோடு தான் இருந்தார்கள் பயணம் போகிறோம் சுற்றுலா போகிறோம் ட்ரிப் போகிறோம் அங்க போனாலும் மனைவியோடு இருக்கிறோம் உள்ளத்தை தொட்டு கேட்டு பாருங்கள் எத்துணை பேர் மனைவியோடு இருக்கிறோம் அங்க போன நம்முடைய மொபைலோடும் நம்முடைய வியாபாரத்தோடும் நம்முடைய நண்பர்களோடும் இருக்கிறோம் மனைவியோடு உட்கார்ந்த நேரம் கொடுத்து பேசி அளவலாகி அவள் சொல்லக்கூடிய கேட்கக்கூடிய நிலைமை ரொம்பவே குறைந்து இருக்கிறது நேரம் கொடுப்போம் ரொம்ப அன்பான ஒரு விஷயத்தை கேட்டுக் கொள்கிறேன் குடும்பங்கள் பின்னி சின்ன பின்னமாக போவதற்கு நான் வீட்டு ஒரு அமல் அதுக்கு காரணமாக இருக்கிறது செலவாளர்கள் சேர்ந்து சாப்பிடுவார்கள் ஊட்டி விடுவார்கள் சாப்பிட்ட விரலை ஆட்சியாளர்கள் கொடுப்பார்கள் நீங்கள் அந்த விரலை நீங்கள் தூக்கி விடுங்கள் அன்பானவர்களை குடும்பமாக சாப்பிடுவோம் மனைவிக்கு குழந்தைகளுக்கு முன்னால் வீட்டு ஊட்டி விடுவோம் ஊட்டி விடுவதை குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுப்போம் இது ஒரு அமல் இது ஒரு சுண்ணத் என்று சொல்வோம் பிஸியான காலம் என்று சொல்கிறோம் காலையிலோ பகலிலேயோ ஏதாவது ஒரு நேரம் உட்கார்ந்து குடும்பமாக சைதம் ஒன்றாக சாப்பிட்டு ஒரே பிளேட்டில் சாப்பிடக்கூடிய ஒரு பழக்கத்தை கொண்டு வருவோம் நாங்க யாரும் வீட்டுல எஜமானது கிடையாது எங்களுக்கு எல்லாம் மனைவி போட்டு வைக்கணும் நாங்க சாப்பிட்டு எழுதி போன அப்புறம் மனைவி வந்து சாப்பிட்டு கழுவி வைக்கணும் என்ற எஜமான் சைட் கிடையாது அன்பானவர்களை கணவன் மனைவி அன்பு பாசம் பிணைப்பு இருக்கணும் அவைகள் சாப்பாட்டும் இருக்கும் இரவு நேரம் குடும்பமாக சேர்ந்து அன்பாக பண்பாக நம்முடைய பாசத்தை ஷேர் பண்ணி கொண்டு சாப்பிடக்கூடிய பழக்கத்தை கொண்டு வருவோம் அன்பானவர்களை ஆறாவது ஏழாவது நன்றியுள்ளவர்களாக இருப்பார்கள் நேரத்தின் சுருக்கத்தை கருதி ரொம்ப சுருக்கமாக சொல்கிறேன் நன்றி உள்ளவர்களாக இருப்பார்கள் மனைவிக்கு நன்றி உள்ளவர்களாக இருப்பார்கள் மனைவியுடைய குடும்பத்துக்கு நன்றி உள்ளவர்களாக இருப்பார்கள் மனைவியுடைய நன்றிகளுக்கும் நன்றி உள்ளவர்களாக இருப்பார்கள் அச்சரதாவை சொல்றாங்க அதிகாரத்தை இல்லாம மௌத்தா போயிட்டு ரொம்ப வருஷம் ஆனா எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் பொறாமையாக இருக்கு கல்லுவாவனுக்கு என்ன ரூட்ல என்ன சாப்பாடு செஞ்சாலும் அது ஒரு போர்ஷன் ஒரு பகுதி எடுத்து கதீஷா ரவி எல்லாம் வாழ்கா அவங்களோட நன்றிகள் வீட்டுக்கு ஒரு பகுதி அனுப்பிடுவாங்க மௌத்தா போய் நிச்ச காலம் நன்றியோடு நடந்து கொள்வார்கள் மனைவி மௌத்தா போயிட்டாங்க ஆனா மனைவியுடைய குடும்பத்தார் இருக்கிறாங்க இருந்தாலே அந்த குடும்பத்தாரோடும் நன்றியோடு நடந்து கொள்வார்கள் மனைவி மற்றெல்லாம் வந்திருக்கிறா வாழ்க்கையுடைய துணைவியாக அவங்களோடு நன்றியாக நன்றி உள்ளவர்களாக நடந்து கொள்வார்கள் எட்டாம் அன்பானவர்களே மனைவியுடைய நிலங்கள் நிலவரங்களை உலகையில் ரீதியான மாற்றங்களை விளங்கிக் கொள்வார்கள் அல்லாஹ் கண் என்று சொல்கிறான் வாழ்க்கை நிம்மதி என்று சொல்கிறான் சந்தோஷம் என்று சொல்கிறான் நிம்மதி உச்ச கட்டம் சொல்கிறான் சில பேர் எங்களுக்கு டவுட் வாரம் இந்த மனைவிக்கு எங்க வாழ்க்கையில் உச்சக்கட்ட இன்பம் இருக்குது இவன் எத்தனையோ பலவீனங்கள் இருக்குது குறை இருக்குது சும்மா சிரிப்பா சும்மா அழுவா சொல்றத மறந்துடுவா கொஞ்சம் வாயடிப்பா ஒரு விஷயத்தை செய்ய தெரியா ஆக்க தெரியா இப்படியான நிறைய குறையுள்ள பெண்ணிடம் அல்லா இப்படி சந்தோஷமான ஒரு வாழ்க்கை இருக்குன்னு சொல்லியிருக்கிறான் நிலங்களுக்கு யோசனை வரலாம் அன்பான வாலிபர்களே திருமணம் முடித்திருக்கக்கூடியவர்களே அல்ல அப்படிதான் படைத்திருக்கிறான் படிச்சிருக்கிறார் விட பலவீனம் என்று அந்த வார்த்தையும் இருக்கும் சில இயற்கையானவே உள்ள மறதி பொதுப்போக்கு சில விஷயங்கள் அவ்வளவு பெரிய ஷார்ப்னஸ் இருக்காது நாங்களாம் ஒரு விஷயத்த அணு அணுவா பார்த்து ரொம்ப செய்வோமோ சில விஷயமா அவங்கள்ட்ட இருக்காது சில பலவீனங்கள் இருக்கும் அதனால் அன்பானவர்களே அந்த மனோ உறிஞ்சி நடக்கணும் சலவாரத்துல ஆயிஷா கூப்பிட்டு சொல்றாங்க ஆயிஷா நீங்க நல்லா இருந்தாலும் எனக்கு தெரியும் நீங்க கோமா இருந்தாலும் எனக்கு தெரியும் ஆயிஷா யாருக்கு பார்த்து சொன்னாங்க அம்மா என்னோட நல்லா இருந்தா ஒரு வார்த்தை வச்சிருக்கீங்க எப்படி கூப்பிடுவீங்க ரப்பி முகம்மது முகம்மதுடைய ரப்பன் மீது ஆணையாக சத்தியமான சொல்வீங்க என்னோட கொஞ்சம் கோபமா இருந்தா நீங்க அப்படி கூப்பிடாம என்ன கூப்பிடுவீங்க ரப்பி இப்ராஹிம் இப்ராஹிமுடைய ரப்பி மீது சத்தியமாக சொல்லுவீங்க என்ன பேரை சொல்ல மாட்டீங்க இந்த வார்த்தையை சொன்னதும் ஆயிஷா ரபில ஒரு அழகான ஒரு வார்த்தையை சொன்னாங்க சொன்னாங்க யார் அசூலல்லா மா அஹ்ஜுரு இல்ல யார சொல்லனா உங்களோட பேரை மட்டும்தான் சொல்லல என் உள்ளம் முழுமையாக இருக்கிறது நீங்க மட்டும்தான் உங்களோட பேரை தான் சொல்லல அந்த நிலைமையில எனக்கு பேரை சொல்றதுக்கு அந்த கோபமான நிலைமையில அந்த வளர்ந்தை தவிர உங்களை நான் ஒரு நாளும் வெறுத்தது கிடையாது அன்பானவர்களை வீட்டில் மனைவி மக்களுக்கு சொல்லிக் கொடுப்போம் சந்தோஷமாக வாழ வேண்டிய குடும்பம் இந்த வாழ்க்கை கொஞ்ச காலம் ஒரு வாழ்க்கை கூட குதூகலம் நிறைந்த ஒரு வாழ்க்கையாக வாழ்வோம் ஊருக்கு வாழாம ஊட்டுக்கு வாழ்வோம் வீட்டுல மனைவிக்கு சொல்லுவோம் யாருக்கோ வாழக்கூடாது ஊரு பார்க்க வீட்டுக்குள்ள ரெண்டு பேரும் வித்தியாசம் பேசுவது கிடையாது ரெண்டு ரூம்ல படுக்கிறோம் கட்டில வேற பகுதியில படுக்கிறோம் ஊருக்கு கணவன் மனைவியாக போகிறோம் மாமா மாமிக்கு கணவன் மனைவியாக இருக்கிறோம் இல்லன்பானவர்களே கணவன் மனைவி என்பது ஊருக்கு காட்டுவதற்கோ உலகத்துக்கு காட்டுவதற்கு அல்ல என்ன சொல்லுவோம் கல்யாணம் முடிச்சாச்சு இதுக்கப்புறம் தலா கொடுக்கிறதா வாழ்ந்துட்டு போவோம் இந்த வார்த்தையை கொஞ்சம் காரணமாக சொல்கிறேன் கவனமாக கேட்டுக் கொள்ளுங்கள் வார்த்தை கடினமாக இருந்தால் மன்னித்துக் கொள்ளுங்கள் அநேகமான குடும்பத்தை பேசக்கூடியவர் சொல்கிறார்கள் என்ன செய்ய ஹசரத் உள்ளக்காக வேண்டி வாழ்ந்துட்டு போறேன் திருப்பி சொல்கிறேன் ரொம்ப கவலையோடு சொல்கிறேன் உள்ளக்காக வாழ்வதற்குரிய வாழ்க்கை அல்லது கணவன் மனைவிக்குரிய வாழ்க்கை அல்ல முடிச்சு இரண்டு மூணு குழந்தையை கொண்டவர்கள் பிரச்சனை வந்தால் ஏதோ ரொபோட்டிக் ஒரு இயந்திர வாழ்க்கையை வாழ்கிறார்கள் கடைக்கு போறாங்க உழைக்கிறாங்க அவங்களுடைய தேவையை பூர்த்தி செய்யறாங்க காசு கொடுக்கறாங்க ஏதோ தேவைக்கு இரவைகளுக்கு போய் வராங்க ஒரு குடும்பத்துடைய ஒரு ஜாய் பூலிங் ஒரு அன்பான ஒரு செழிப்பான நிலைமை வீட்டுக்குள்ள இல்ல சிரிப்பு சத்தம் கிடையாது அன்பானவர்கள் இப்படி ஒரு வாழ்க்கையை நம்ம யாரும் வாழ முடியாது ஆனா இப்படி வாழ சொல்லவும் முடிகிறார் அதனால அன்பானவர்களே சந்தோஷமாக வாழணும் புள்ளைக்கு வாழ்வதற்கு புள்ள புள்ளுடைய கடமை வேறு உள்ள பிறந்திருக்கிறேன் உள்ள வளர்ந்திருக்கிறேன் பிள்ளையுடைய கடமை உமா வாப்பாக்கும் பிள்ளையுடைய கடமை வேற பிள்ளைக்காவது வாழ்றது கிடையாது நாள் ரெண்டு குடும்பத்தார் யாராவது வந்தால் உள்ளத்தா புதச்சி புதச்சி வரக்கூடிய நிலைமைகளை அடக்கி அடக்கி எங்களுக்கு விஷயத்தை வாழ்ந்து கொண்டு போகலாது குடும்பத்தாருக்கு சொல்லி நிலைமைகளை சொல்லி வாழ்வோம் இப்ப பெண்களுக்கு சொல்லுங்க நாங்க வாழ்வோம் யாரும் யாருக்காகவே வாழக்கூடாது அவட ஊட அப்படி இருக்குது அவட வாகனம் அப்படி இருக்குது அவட புள்ள இந்து ஸ்கூல் போகுது அவன் இந்த ஊடு கொடுத்திருக்கிறான் அவன் இந்த ஹேண்ட் பேக் வச்சிருக்கிறான் அவனோட நிலைமை இப்படி இருக்குது அவன் இங்க பயணம் போறாங்க நாங்களும் அப்படி வாழ்வோம் அப்படி கிடையாது செல்லல்லா அலிவசனமுடைய வாழ்க்கை திறக்கிறதுக்கு முழு முக்கியமான ஒரு காரணம் அவனோட பைனான்சியல் சுச்சுவேஷன் அதை சொல்லி முடித்துக் கொள்கிறேன் அச்சாந்து அவங்க சொல்றாங்க எங்களோட வீட்டுல மூணு மாசம் அடுப்பு பத்தல்ல ஒரு மாசம் வந்துச்சு ஒரு குறைய பார்த்தோம் அடுப்பு பச்சல்ல ரெண்டாவது குறைய பார்த்தோம் அடுப்பு பச்சல்ல மூணாவது குறையும் பார்த்தோம் அடுப்பு பச்சல்ல நெருக்கடியான நிலைமை கபூல் செய்து கொண்டோம் கணவனுக்கு நிலைமை இருக்குது அவனுக்கு காசு இருக்கும் இருக்காது ஊட்ட பழக்கி வைங்க அறிவாது கபூல் நிலைமைகளை புரிஞ்சு கொடு சொல்லி நிலைமைகளை ஏற்றுக்கொள்ளும்படி சொல்லி நிலைமைகளை குறை சொல்லக்கூடாது ஊட்டுடைய நிலைமையை கணவனை யார்ட்டையும் மனைவி குறை சொல்லக்கூடாது சொல்லிக் கொடுங்க உமா அப்பாவுக்கு கால் பண்ணி எங்களோட வீட்டுல எப்படி இருக்கிறது சொல்லக்கூடாது மனைவி மக்களுக்கு சொல்லிக் கொள்வர்களே ஊட்டுடைய கதவை தாண்டி ஊட்டுடைய எந்த ஒரு செய்தியும் வெளியே போகக்கூடாது சாப்பிடலாம் சாப்பிடலாம் சாப்பிடாம இருக்கலாம் பட்டினியாக இருக்கலாம் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் மாருக்கு அவனோட மாமா மாமிக்கு மாமா மாமியும் கால் பண்ணி கேட்பாங்க திருமணம் முடிச்சு உட்ல என்ன நிலைமை என்ன சாப்பிட்டீங்க ஏதும் சாப்பிடட்டும் திருமணம் முடிச்சவர்கள் வீட்டுக்குள்ள சாப்பிடட்டும் பசியில் இருக்கட்டும் நம்ம வாழ வாழ விட்டாரு அதே சந்தோஷமானது கேள்வி கேட்டு நாங்க வாழக்கூடாது மாமா எப்படி இருக்கிறாங்க மாமி எப்படி இருக்கிறாங்க புரிஞ்சு கொண்டீங்களான்னு எல்லாம் கேட்டு அவங்களோட வாழ்க்கையை செக் பண்ண பாக்குறோம் அவங்களுக்கு திருமணம் முடிச்சு நாங்களே பத்து பதினஞ்சு வருஷம் ஆகுது எங்களுக்கு இந்த மாமா மாமியை புரிஞ்சு கொள்ள கிடைக்கல திருமணம் முடிச்சு ஒரு மாதம் இரண்டு மாதம் ஒரு வருடம் உள்ளவர்கள் எப்படி புரிந்து கொள்வார்கள் அதனால பைனான்சியல் சிச்சுவேஷன் ரொம்ப முக்கியம் உள்ளதை பொருந்தி கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை தனக்காக வாழ்வதற்கு முயற்சி பண்ணுவோம் அன்பானவர்களே கீதமாக நடந்து கொள்வோம் அல்லாஹாலா நம்முடைய வாழ்க்கையை சிறப்பான ஆரோக்கியமான குதூகலம் நிறைந்த வாழ்க்கையாக ஆக்கி தந்தருவானாக யார வாழ்க்கையில் யா சிரமங்கள் பிரச்சனைகள் இருக்கிறதோ அந்த பிரச்சனைகளை சிரமங்களை நீக்கிடுவாயாக சிறப்பான ஒரு வாழ்க்கையை வாழ்வுடைய பொருத்தத்தை அடைந்து களிமாவோடு மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் தந்தருவாயாக சரியான குழந்தை பாக்கியங்களை தந்திரியா அம்மா உனக்கு பொருத்தமான வாழ்க்கையை வாழ்ந்து இந்த முன் சேர்வதற்கு தோப்பி செஞ்சிரியா எனது குழந்தைகளை அமானிதமாக தந்திருக்கிறாயா அம்மா அவர்கள் உன்னிடமே ஒப்படைக்கிறோம் யா அம்மா அவர்களை ஆனவர்களாக ஆக்கிரியா அம்மா உன்னுடைய பயத்தை உன்னுடைய கலாவை சுமந்து உள்ளமாக அவர் உள்ளங்களை ஆக்கிரியா அம்மா நம்முடைய பதவிக்கு துவா கூடிய பிழை பொறுப்பு தேடக்கூடிய குழந்தைகளாக நம்முடைய குழந்தையாக்கிய அல்லாஹ்